பகவத்கீதை இருபத்தி ஏழாவது நாள் வகுப்பு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசி பரமம் சந்திரபுஜம் பிரசன்ன வதனம் என் கல்வி பெற என் கல்வி விடுவித்த உள்ளிருந்தோர் வெளியிருந்தோர் உள்ளிருந்தோர் செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் முன்னறிவு பிடித்திருக்க முன்னறிவு பிடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வே somebody.